மூவராம் பரன் சிருஷ்டிகள் உயிர்க்கெலாம் முக்தி சாதனமாகும் ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும் தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்கள் நசியாவாம் கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே ஈசற்காரியம் பிரளயத் தொழியவும் எவர் பவம் ஒழிந்தார்கள் தேச கால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரொடு ஞானமுக்தர்களானார் பாசமோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே அசுவத்தம் என்றொரு மரம் மதில் இரண்டரும் பறவைகள் வாழும் நச்சுமங்குரு பறவை அம்மரக்கனி நன்று நன்றெனத் தின்னும் மெச்சு மங்கொரு பறவை தின்னாதென வியங்கிய பொருளாக வச்சு மாமரை ஜீவனை ஈசனை பகுத்தவாரறிவாயே இந்த ஜீவனால் வருமறு பகையலாம் இவன் செயல் என்னாமல் அந்த தேவனால் வருமென்ற மூடர்கள் அதோ அடைவார்கள் இந்த ஜீவனால் வருமறு பகையலாம் இவன் செயலல்லாமல் அந்த தேவனால் அன்றென்னும் விவேகிகள் அமல வீடடைவாரே நலமை மையனே எல்லவர்க்கும் தெய்வ நாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வதே நின்றாயேல் குலவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன் கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்றறிவாயே மனைவிலங்கரு மைந்தனே கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தனையடைந்தவர் வறுமையும் சீத்தமும் தாகமும் தவிர்த்தாளும் அணைய ஈசனும் அடைந்தவர் கருள் செய்வனகன்றவர் கருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றம் ஆகுமென்றெண்ணினி அறிவாயே ஒன்று கேள் மகனே புமான் முயற்சியால் உரைத்துமானுடற்கீசன் நன்றி செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து நல்லவர் விண்ணே சென்று துட்டவாதனை விட்டு விவேகராய் ஜனித்த தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே இந்த ஞானந்தான் வருவதெப்படியெனில் இடைவிடா விசாரத்தால் வந்தடைந்திடும் விசாரந்தானேதெனில் மனாதியாம் சரீரத்தில் இந்த நான் சித்தெது ஜடமெது இரண்டும் கூடும் பந்தமேது வீடேதென உசாவுதல் பகர் விசாரமதாகும் போன ஜன்மங்கள் தமிழ நுட்டித்தனல் புண்ணிய பரிவாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திடக் கேளாய் ஆன புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யின் அசுச்சி போம் சுச்சியாகும் மானதம் பினை விசாரித்து ஞானத்தை மறுவுமென்றறிவாயே பக்தியும் வயிராக்கியமும் பரலோகமும் மணிமதி சித்தியும் தவ நிஷ்டையும் யோகமும் தியானமும் சாரூபம் முக்தியும் தரும் விசித்திர கருமங்கள் மோகமாத்திரந்தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ விசாரமேன் புண்ணிய குருமூர்த்தி வேடமாறிய பேர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் கூடமாமவ சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் தலை கீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும் பல கருமங்கள் செய்யினும் அவருண்மை தெரியாதே இந்தவார் அந்த பிரமத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வரும் அன்றி சுருதினுள் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யினும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே துளங்கு தர்ப்பணம் அழுக்கர கை கொண்டு துலக்கினால் போமன்றி விளங்கு புக்தியால் உலகில் ஆர் துலக்கினார் விமல தேசிகமூர்த்தி களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளங்குறித்த ஞானத்தினால் எப்படி ஒழியுமீதருள்வீரே தர்ப்பணத்தினில் களிம்பு வாஸ்தவமலஞ்சகஜமாதலின் மைந்த கற்பளிங்கினிற் கருநிறம் சகஜமா கருத்ததன்றாரூபம் தர்ப்பணத்தில் அழுக்கர வேண்டினால் சாதன தொழில் வேண்டும் கல்பளிங்கில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதும் இங்கும் அப்படி சச்சிதானந்தத்தில் இடஜடம் பொய் முன்றும் தங்கு மாயையின் கற்பிதம் அன்றியே சகஜம் அன்றே வங்கமாகும் அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் துங்க ஞானமே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமே மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் நூறழுதாலும் நினைத்துணர்ந்த பின் கிட்டும் அப்படி இந்த நின்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு கஞ்செய்யினும் காணுமோ காணதே நன்மையாங்குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் தர்ம பாவமிச்சிரங்களால் தேவர்கள் தருவிலங்குகள் மாந்தர் ஜென்மமாகுவ சாதியாச்சாரமே செய்தவம் சுகமென்று கண்ம காண்டத்தில் விதித்ததன் விதித்துள காரணமுறையீரே தினமும் மண்ணுகர் பிள்ளை நோக்கிறங்கிய தீம் பண்டம் எதிர்காட்டி கனமருந்துகள் ஒழித்து வைத்தழைக்கின்ற கருணனல் தாய் போல மனையரங்கள் செய் மகங்கள் செய் நன்றென்று மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறு கான் சுவர்க்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே போகமாறுயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே கான் ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடு வெம்பேனி வேகவாயுவே அசை என ஒருவரும் விதித்திடல் வேண்டாவே கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய்காமத்தில் மனதானால் கொள்ளும் பெண்டொடு கலவி செய்யனில் இவன் குறையலாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதை கருத்தாகும் வெள்ளும் இவ்விதி என்னெனில் பூர்வ நியமமாம் விதி என்றே மது விரைச்சிகள் உண்ணென்ற சுருதி பெண் மணந்து பாரெனல் பாராய் மிதுன இச்சையும் புத்திரோத்பத்தியால் விரும்பென்ற விதி பாராய் இதையும் விட்டொழி அதின இஷ்டிக வன்னிக்கு கட்சியற்றதும் பாராய் அதையறிந்து மங்கள் ஆசைகள் ஒழிந்தானந்தம் அடைவாயே உலகமானவன் ஞானமும் கருமமும் உறவென்ற வழிகூடும் பலவுமானவ ஞானமும் ஞானமும் என்பதுளதானால் நிலவிலே மறுப்போலவ ஞானமும் நிமல ஞானத்தோடே குலவி நின்றிந்த சிருஷ்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி சொரூப ஞானமும் விற்பி ஞானமும் என்று சோதி ஞானமும் இரண்டாம் சொரூப ஞானமே விற்த்தியின் ஞானமாய்த் தோன்றும் வேறிலைமைந்தா சொரூப ஞானம் அஞ்ஞான சத்துரு அன்று சுழுத்தியில் கண்டாயே சொரூப ஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தி ஞானம் துருத்தி மாயையச் சுழுத்தியில் சுடாததற்சொருபஞானந்தானே விருத்தி ஞானமாய் சுட்டதெப்படியெனில் வெய்யால் உலகெங்கும் வரித்த சூரியன் சூரிய காந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறு போல் சமாதியில் விருத்தியால் எரிக்குமென்றறிவாயே அருளுமையனே திருவித கரணத்தால் ஆகிய தொழிலெல்லாம் கருமமல்லவோ விற்பி ஞானமும் மந்த கரண காரியமென்றோ உரிய கர்ம அஞ்ஞானத்தை கெடுக்குமென்றோதினாலாகாதோ பெரிய ஞானமென்றதற்கொரு பெயரிட்ட பெருமையை உரையீரே விருத்தி ஞானமந்த கரணத்தொடு விருத்தியாகிலுமைந்த ஒருத்தி மக்களே தங்களில் பகைக்கின்றதுலகெங்கும் கண்டோமே கருத்தனாகிய புருஷ அவை போல வருத்த ஞானமோ புருட தந்திரம் அன்று வஸ்து தந்திரமாமே